கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவது Glory be the holy name of the Lord. எபிரேயருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மாத்திரம் வாசிப்போம் Hebrew chapter 2 verse 16 alone. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be the holy name of the Lord. அவர் தேவதூதர்களுக்கு கொடாமல் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் For verily he took on not on him the nature of angel, but he took on him the seed of Abraham. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தேடி வந்திருக்கிற உங்களோடு தேவனுடைய ஜனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவோடும் தேவனுடைய வார்த்தை என்ன பேச விரும்புகிறது the what what is the word of God talk to you the people those who are approach here in the morning those all come here with with great eager இந்த காலை வேளையில கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார் how the lord god want to just reveal himself today morning இந்த காலை வேளையில் அவர் கை கொடுக்கும் தெய்வமாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் as in the morning he is the lord he is going to give you a help நம்முடைய இயேசு கை கொடுக்கும் தேவன் our god is a god he gives his hand அதை விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் those who believe let us all raise our hand பிரியமானவர்களே நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கை தான் நம்முடைய வாழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது beloved when we look into the past life of them because the lord god had given a help our life had been this much level increase ஆம் அது உண்மை என்று சொல்றவங்க கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் those who say it is yes ஆண்டவர் கை கொடுக்காவிட்டால் நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது if not the Lord God did not give his hand we couldn't achieve this much இன்றைக்கு உலகத்துல மனிதர்கள் மனிதர்களுக்கு கை கொடுப்பதே இல்லை today even the people the human being did not have to not help the other human being இந்த கை கொடுத்தல்ங்க ஒண்ணே இந்த பார்த்த உடனே ஷேக்கன் கொடுக்கிறதுனா அத சொல்ல விரும்பவில்லை I don't want to just tell you about after seeing the some people you will be shaking shaking the hand அது வந்து ஏமாற்று ஒரு வேலை that is a cheating work ஆனால் கை கொடுக்கிறது என்பது விழுந்து போன மனிதனை அவர் கை உலக மனிதர்கள் நமக்கு கை கொடுக்கவில்லை நம்முடைய உறவினர்கள் கை கொடுக்கவில்லை நம்முடைய சொந்தங்கள் கை கொடுக்கவில்லை நமக்கு கை கொடுக்கவில்லை உங்களுடைய கற்ப பிறப்பான பிள்ளைகள் கூட உங்களுக்கு கை கொடுக்காமல் இருந்திருப்பார்கள் even own children those who are not have even help you ஒருவேளை தேவனுடைய கரம் உங்களுக்கு வெளியரங்கமாக நீட்டப்பட உங்களுக்கு தென்படாமல் இருந்தாலும் அவருடைய அதர்சனமான கரம் தான் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவித்து இன்றைக்கு இந்த நிலவரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் perhaps either the, the shown hand the stretched hand of the law may not be visible and you the invisible hand of the lord god just lifted you up and brought you this this much level இந்த அனுபவத்தை ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ நான் அதை 100% விசுவாசிக்கிறேன் perhaps whether you are believing this incident or experience or not i believe that it's sent person இந்த மார்க்கத்துக்கு வருகிறதுக்கு முன்பாகவே நாம் கைவிடப்பட்டவர்கள் before we come to this way we were we just forsaken people எத்தனையோ வல்லமைகள் நமக்கு கை கொடுக்கவில்லை because many powers they did not help us ஆனால் தேவன் நமக்கு கை கொடுத்தார் but the lord god took us இங்கே நாம் பார்க்கும் பொழுது when we read here எபிரேயர் 2:16ல அவர் தேவதூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுக்கிறார் Here when we read about the Lord God took not on the nation of the angel but he took the seed of Abraham. எனக்கு ஒரு கை கொடுத்தா என் வாழ்க்கையில கொஞ்சம் நான் ஸ்டெப்ல முன்னேறிடுவேன் அப்படிங்கற ஒரு ஆதங்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். You might have seated with a great and then enthusiasm if you give one hand I can be just lifted up in my level. கொஞ்சம் பிசினஸ்ல தூக்கி விட்டா நான் டெவலப் ஆயிடுவேன் நீங்க கெஞ்சி கொண்டிருக்கலாம். You may be just waking if the Lord God lift me in my business I will be just be developed. ஆனா நீ முன்னேற விரும்புகிறதே அவர்கள் விரும்புகிறது இல்லை. But he does not not whether you want to be a progress நீங்கள் திரும்பி திருந்தினதை அவர்கள் நம்புகிறதில்லை they don't like whether you are being just a return உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் people those are more to be ill, uh, ill treat you இன்றைக்கு தேவன் உனக்கு கை கொடுக்கிற தேவன் today our god is a god to take you hand மனிதனுக்கு கை கொடுக்கும்படியாக தான் அவர் கிரியை செய்தார் only he is working to give hands to the man பிரியமானவர்களே நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது beloved when you see on the basis of the word of god தேவதூதர்கள் தேவதூதர்களும் விழுந்தார்கள் மனிதர்களும் விழுந்தார்கள் even the angels of god as well as the human being they were fell தேவதூதர்களும் விழுந்த ஒரு காலம் உண்டு even though there is as a period the angels of god they were fallen இன்னைக்கு நாம் பிசாசு என்று சொல்லுகிறோமே அவர்கள் யார் today we are calling as devils whom are they சாத்தான் என்று சொல்லுகிறோமே அவர்கள் யார் we are calling them as satan whom are they பிசாசு என்று சொல்லுகிறோமே அவர்கள் யார் we are calling them as devil who are they பொல்லாங்கன் என்று சொல்லுகிறோமே அவன் யார் who is a wicked one we call Apollyon என்று சொல்லுகிறோமே அவன் யார் who is an Apollyon what we we call அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று சொல்லுகிறோமே அவன் யார் we are calling the son of the morning so who is that one இன்னொரு பகுதியில் லூசிபர் என்று சொல்லுகிறோமே அவன் யார் in another angle we are calling as lucifer who is he கேருப் என்று சொல்லுகிறோமே அவன் யார் we are calling as kerub who is he சோதனைக்காரன் என்று சொல்லுகிறோமே அவன் யார் we are calling as a tempter who is he பழைய பாம்புன்னு சொல்லுகிறோமே அவன் யார் who is he we are calling as a old serpent திருடன் என்று சொல்லுகிறோமே அவன் யார் who is he one who is a stealer பொய்க்கு பிதா என்று சொல்லுகிறோமே அவன் யார் who is he one we call him him as the father of the lie இப்படி பிசாசுக்கும் விழுந்து போன தூதனுக்கும் சாத்தானுக்கும் இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டே போலாம் likewise we can go on give a great list for the fallen angel as well as satan ஆனால் இவனை தேவன் உருவாக்கி வைத்திருந்தாரா whether the lord god whether he created them அப்படி அல்ல it is not so உலகத்துல சொல்லுவான் எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான் the world they may say whatever the child when they born they are very good child அதுபோல தேவனுடைய சிருஷ்டிப்பில் தூதனும் நல்லவனே so in the creation of god even the angels are also a good one அவனுக்குள்ளே பெருமை வந்து அவன் விழுந்த பொழுது Allah'ı அவன் சாத்தான் என்கிற ரீதியிலே மாற்றப்படுகிறான் when they got the pride in him and they when they were fallen they got changed into satan ஒரே வீட்ல ரெண்டு பிள்ளைகள் there are two children in one house இளையவன் எல்லாவற்றையும் கொண்டு போய் அழித்து அவன் இளைய குமாரன் இல்லாவிட்டால் கெட்ட குமாரன் என்று அழைக்கப்பட்டான் the younger one he took all the things and destroyed everything he was called as a younger son or the prodigal son அதே தகப்பனுடைய பிள்ளைதான் ஆனால் அவன் பன்றிகளோடு வளர ஆரம்பிக்கிறான் even the he is also the son of the same father he was living with the pigs அதனால இந்த சாத்தான் என்று சொல்லுகிறவன் யார் என்று சொன்னால் தேவனை துதிக்க முடியாத தேவனை ஆராதிக்க முடியாத தேவனை மகிமைப்படுத்த முடியாத தேவனை பணிந்து கொள்ளும் முடியாத ஏற்படுத்தப்பட்டதான தூதன் தான் விழுந்த பொழுது சாத்தான் என்று அவன் அழைக்கப்பட்டான் the angel of god when he has fallen he was just uh, created to worship the lord and bow down lord as well as he wanted to just uh, worship the uh, worship the lord தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தும் அவன் தன்னுடைய தெய்வீகத்தை காத்துக்கொள்ளாத பட்சத்தில் அவன் விழுந்தான் சாத்தான் என்று அவன் மாற்றப்பட்டான் even though he was born in the kingdom of the law he did not even just uh, obey he just uh, had the pride and he fallen down he was called as satan கொஞ்ச காலங்களிலே மனிதனும் இதே ஸ்தானத்திலே விழுந்து விடுகிறார் after some days back even the man also fall in the same state தூதனுடைய சிஷ்டிப்பு என்பது நிறைவுள்ளது பூரணமானது the creation of the angel is a perfect one or the full one போ தூதனுக்கு வளர்ச்சி கிடையாது there is no growth for the angels ஆனால் மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனை வளர்ச்சி அடைய வைத்தார் but the lord god created ran after the uh, dust of the earth and he made him to grow ஆனால் அதே இடத்துல மனிதனும் விழுந்தான் but in the same manner man human being also fell தேவனுடைய சாயலாக ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனித சமுதாயம் விழுந்து போனது the human being or the society of the men who was also created in the likeness and the image of god they were fallen தேவதூதன் விழுந்தபோது அவனை தேவன் கண்டுகொள்ளவே இல்லை when the angel of god fell the god did not even mind at all அவனுக்கு உடனே judgment immediately the judgment was uh, given unto him ஆதி மென்மையை காத்துக்கொள்ளாத அந்த தூதனை நித்திய சங்கிலினால் கட்டி போட்டு விட்டார் the lord god also just found them with the eternal their chain those who did not keep the first state லூசிபரை அவா மேல இருந்து கீழே தள்ளி விட்டார் the lord god also pulled lucifer into the, uh, the great bottomless pit ஆனால் அவர்களுக்கு கை கொடுக்கவே இல்லை but the Lord did not give hand and them எப்படி இருக்கும் பாருங்க how it would be you see இரவும் பகலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நின்றவர்கள் they were standing in the presence of God night and day பூர்ணமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் they were created after being in perfect அவங்க வந்து எதையும் கத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை they no need to learn anything அவங்களுக்கு மியூசிக் அவங்க மேலே இருந்தது even the music was upon them எல்லா விதமான கிருபை அபிஷேகம் எல்லாமே இருந்தது all kind of anointing and grace was found upon them நம்ம இப்ப என்ன அபிஷேகத்தை பேசுறோம் அவன் அப்பமே காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட cherub. Now only we are speaking about the anointing. In those days he was uh, the kerub he was anointed uh, to keep. நான் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆவி பிடித்து அலக்கழித்தது. One when I was in a place, one girl was uh, devil possess It was from Mandigo. நான் கேட்டேன் உன் பேர் என்னன்னு? I asked her what is your name. நான் தான் திருப்பதி ஏழுமலையான். He says I am திருப்பதி ஏழுமலையான். அப்ப நான் நீ வசமா சிக்கிக்கிட்டேன்னு சொன்னேன். I said you are so answer correctly here. நான் உன்ட இப்ப சிக்க மாட்டேன் நான் போயிடுவேன் தப்பிடுவேன் it's was I will escape I will run ஸ்னார் எனக்கு எனக்கு கோடி கணக்கான பக்தர்கள் இருக்காங்க நான் தான் பெரிய பணக்கார சாமி சொல்லு so he said I am the only the great rich God because I have the crores of or millions of devotee உன்னுடைய ஒரிஜினல கொஞ்சம் சொல்லேன்னு சொன்னேன் just tell you about tell you about your originality பைபிளிக்கலா நீ யாருன்னு கேட்ட பைபிளிக்கலி ஹூ ஆர் யூ உடனே அது வார்த்தை சொல்லுச்சு இமிடியட்லி இட்ஸ் சோ நான் கேரூப் கூட்டத்தை சேர்ந்தவன் I belong to the group of cherub அது பிசா சொல்லு நான் கேரூப் குரூப்ல உள்ள ஆளு அந்த டெவில் செட் ஐ அம் தி அந்த person from the cradle அதனுடைய துவக்கம் அதுக்கு தெரியும் It knew about the starting at the beginning. அப்படி தேவனோடு இருந்து தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு தேவனையே துதித்துக் கொண்டிருந்த அந்த தூதன் விழுந்த பொழுது தேவன் அவனுக்கு கை கொடுக்கவில்லை Even though they were also created by God, they were with the God, on yes, they were filled with the glory of God and being praising God. even they for were fallen, Lord did not give hand to them. ஆனால் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட மனிதன் ஜீவ சுவாசத்தினால் நிரப்பப்பட்ட மனிதன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்த மனிதன் அவன் விழுந்த பொழுது ஆண்டவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவனுக்காய் தன்னுடைய கையை நீட்டினார் but the man on was created after the likeness and image of god and breathed in the living breathe of him when he was talking and the lord when he has fallen lord did not tolerate that he give hand unto them எவ்வளவு தேவனுடைய செயலை நீங்கள் யோசித்து பாருங்க he just think about the activity of god பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்ட தூதன் விழுந்த பொழுது கை கொடுக்காத தெய்வம் The Lord God did not hand create the angel one who was created perfectly. ஒரு வளர்ச்சியற்ற ஒரு பக்குவமற்ற ஒரு ஸ்திரமற்ற ஒரு களிமண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் விழுந்த பொழுது அவனுக்காக தேவன் கை கொடுத்தார் The Lord God gave hand and the Lord took the, the nature of the man when he was fallen when he was created after the likeness when he was also created in the dust of uh, dust and died for the angel's sake on this earth. தூதனை மீட்கும்படியாக தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தவில்லை. He did not shed all each and every drop of his blood for to redeem the angel. விழுந்து போன மனிதனுக்கு தூக்கி எடுக்கும்படியாக தான் அவர் இவ்வளவு பாடுகளையும் சகித்தார். He has also tolerated all and endured all this suffering in order to take away and to take away the man who has fallen. அருமையான சகோதரனே சகோதரியே நீ இன்றைக்கு ஒரு விழுந்து போன நிலவரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கலாம். Beloved the beloved brother or sister you might have come in the presence of God in a state of falling. கை கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு துணை அற்ற நிலவரத்துல நீ வந்திருக்கலாம் You might have come here without no no help and nobody can help you here. எந்த விதமான சகாயமும் இல்லாத நிலவரத்துல நீ இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்திருக்கலாம் You might have come in the presence of God without any help for you. இன்றைக்கு யார் உனக்கு கை கொடுக்கிறது Today who is going to give you help? யோபு ஒரு பரிசுத்தவான் Job was a holy man. அவன் ஒரு நீதிமான் He was a righteous man. பாருங்க அவனுடைய நிலவரம் தரம் தாழ்ந்து கொண்டே போனது See, here his state was going on low and low. தடுமாறினான் தடுமாறினான் கடைசியை விழுந்தே விட்டான் He was going on stumbling and stumbling. Finally, he was fallen. அவனுக்கு ஒரு அருமையான மனைவி இருந்தாய் He got a wo- wo- great, a wonderful wife. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் The சொல்லுகிறது scripture mentioned about being a man alone and fallen is oh unto him. ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனுஷி விழுந்து விடக்கூடாது என்பதற்கு தான் விவாகம் என்கிற வாழ்க்கை வல்லமையின் மூலமாய் அவனை தூக்கிவிட தேவன் ஏற்ற துணையை ஏற்படுத்தினார் The Lord God also appointed the proper help mean being a man alone he should not be fallen down even he fall down he, he need a proper help to give ஆனா இன்றைய உலக நிலவரம் என்ன But what is the present state of the world புருஷனை இந்த மனைவியே விழ வைத்து விடுகிறார் Even the same wife make the husband to fall மனைவியை இவனே விழ வைத்து விடுகிறான் Even he makes the uh, same wife to fall அவனுடைய மனைவி சொன்னால் நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னார் His wife says, So you just curse God and live your life. ஆ, ஆண்டவனால் தான் கடைசியா அவன் ஒரு அறிக்கை செய்தான் So finally, he made a confession. job 17 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனத்துல Job 17:3 அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே யார் கை கொடுப்பார் he says, So Lord, who will give hand to me? வாசியுங்கள் Please read. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் who else can help me or give hand to me என் காரியத்தை யார் வந்து எனக்கு கை கொடுக்க முடியும் in my matter who can come and help me lord உங்களுடைய கடன்ல யார் கை கொடுப்பது in your loan who can give you help உன்னுடைய வியாதி நேரங்கள்ல யார் உனக்கு கை கொடுப்பது at the time of your sicknesses who will help you உன்னுடைய தோல்வி நேரங்கள்ல உனக்கு பிரசங்கம் பண்ண ஆளுங்க இருப்பாங்க ஆனா உன்னை தூக்கி விட ஆள் இருக்கிறதா at the time of your failure there will be person to preach you but is there any person to lift you up பிரசங்கி 4 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனத்துல பாரு பாருங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது அவனை தூக்கி விட துணை இல்லையே ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கி விட துணை இல்லையே அப்ப அவனுக்கு மனைவி இருந்து என்னத்துக்கு so what is the use of ஒரு படிச்ச புருஷனை ஒரு இன்ஜினியரை கட்டி வச்சிருக்கு அவன் இருந்து என்னத்துக்கு what is the use of being ஒண்ணுமே இல்லையே அவனை தூக்கி விட துணை இல்லையே there is no help to lift him up இன்னைக்கு இருக்கிற துணைகள்லாம் எப்படிப்பட்ட துணைகள் what kind of we today they are found கல்யாணம் கட்டனதுல இருந்து சாகுற வரைக்கும் தாங்கள் கல்யாணம் கட்டனது தப்புனே சொல்லிட்டே இருக்காங்க so from the very day of their marriage till the day they are saying what they got married is wrong wrong wrong கடைசி வரைக்கும் இதே ஒரே பாட்டு தான் finally till the end they are going on singing the same rhyme song கல்யாணம் கட்டனதுல இருந்து from the very day same day they are married குழந்தை பிறந்திருச்சு the child has born வளர்ந்திருச்சு it is grown கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு it has been married அதுக்கு குழந்தை பிறந்திருச்சு there is also a child for that ஆனா இன்னைக்கும் அவன் பாட்டு வந்து அந்த வாழ்க்கை சரியில்லை வாழ்க்கை சரியில்லை வாழ்க்கை சரியில்லை even today is also going on singing his life is not correct not good நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்தேன் he was doing ministry in a place அவங்க பிள்ளைகள் எல்லாம் பெரிய பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிச்சிட்டு they children are very grown up children they are study learning engineering அவருக்கு ஒரு வீடு இருக்கு they are having a house ஒரு கடை இருக்கு he is having a shop daily காலையில அவர் இந்த ரேடியோ ஆன் பண்ணி வச்சிருவார் every day morning use to just tune the radio அந்த ரேடியோல கொஞ்சம் சுவிசேஷம் சொல்லுவாங்க அந்த will be some gospel will be proclaim through the radio யாரெல்லாம் பேசுறாங்களோ கரெக்ட் அந்த ஸ்டேஷனை கரெக்ட்டா பண்ணி வச்சிருவார் correctly will be also just on the station இவரும் உட்கார்ந்து கேட்பார் he use to also sit and listen நல்ல ஜெபிக்கிற மனுஷன் தான் because he was a very prayerful man அத கொஞ்ச நேரம் போடுவார் நல்ல சத்தமா போடுவார் will be also just playing lovely some time இந்த அம்மா படுத்துருச்சுனா திஸ் மதர் ஆஃப்டர் ஷேர் உனக்கு தான் போடுறேன் உட்கார்ந்து கேளும் பாரு just you are only for you I am just playing this you listen கடைசில பஞ்சாயத்து வந்தாங்க வர்ற ஊழியக்காரங்க எல்லாத்தையும் அதே சேம் அந்த வழக்கு வந்து நீடித்து அதாவது தீர்ப்பு இல்லாத ஒரு வழக்கு அது சே அந்த case is like there for longing case we cannot even judge it uh, like they used to come for the panchayat அவர் விடாம அந்த அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார் he used to preach to the mother without any uh, without leaving ஆ கடைசில ஏண்ட வந்தபோது finally when they approached me எத்தனை வருஷம் ஆச்சு பிள்ளைங்களுக்கு 20 25 வயசு ஆயிடுச்சு இவர் சொல்றாரு இவங்க அப்பா அன்னைக்கு குடுக்குறேன்னு சொல்லது வரைக்கும் கொடுத்ததே இல்லை அப்படின்னு இவன் இந்த children are the age of twenty five what the father what the father of told that on the day wanted to give he did not even give it நீ ஏன் ஆம்பளையா இருக்க why are you being a man நீ ஏன் பிச்சை எடுக்கற why do you beg நீ ஏன் பிச்சை எடுக்கற why do you beg நீ ஆம்பளையா இருந்தா நீ உழைச்சி சாப்பிடணும் if you are a man you should earn and eat திருப்பி அவர் சொன்னா இப்படி எல்லாம் பேசாதீங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் 25 வயசு ஆயிடுச்சு இன்னும் காசு கொடுக்கல காசு கொடுக்கலங்கற அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்துருச்சு so then uh, the mother uh, the sister also came here why do you don't talk like this uh, they have not given the money இப்போ இருக்கிற கடை யார் கொடுத்ததுன்னு கேளுங்க so who has given the shop which we are having present இப்போ இருக்கிற வீடு யார் கொடுத்ததுன்னு கேளுங்க who has given the house which you are living at present அது கேட்ட உடனே அவர் அமைதியாயிட்டார் then he was quiet அது அன்னைக்கு கொடுக்கறேன்னு சொன்னது கொடுத்திருந்தா இன்னும் ரெண்டு வீடு வாங்கிட்டு இருப்பானே so on the day what they wanted to just give me i would have just bought two more houses ஆ, இப்படிலாம் ஆளுங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க Like so many people are there. ஆ, தூக்கி விட இன்னைக்கு துணை இல்லாம எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க Many தெரியுமா? people are also suffering because they don't have any help to lift up. யோபு சொல்லுகிறார் என்னை தூக்கி விட எனக்கு கை கொடுக்க யார் இருக்கிறார் Here Job says, who is there to help me and நான் lift me up? பெற்றெடுத்த பெத்- பத்து பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க All the ten children I have given birth, they have all died. எனக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாமே போயிருச்சு All the sheep and camels as well as the cattle, everything I have lost. ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சிருந்தேன் பத்து பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலான்னு அந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு I built a great bungalow. Then uh, even all the ten children they were so attended a function. The house were broken down and fell down. It was. நான் என்னைக்கு சாவேன்னு என் வைஃப் பாத்துக்கிட்டே இருக்கா today my wife is also just வாட்சிங் me when when I will die இப்போ தான் சொல்றான் எனக்கு யார் கை கொடுப்பா no only he says who will give me அருமையானவளே உங்களில் யாராவது இப்படி திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் இந்த நிலவரத்துல நீங்கள் இருந்தால் ஒரு ஆள் உங்களுக்கு இருக்கிறார் அவர் கை கொடுக்கிற தெய்வம் இயேசு பிலவர் ஷைலா வாப் you are also in the same say with the direction of the way who is going to help you you there is a one person he is going to give you help that is Jesus Christ யோபு 17:3 அவன் சொல்லுகிறான் என்னுடைய காரியத்தை ஆண்டவரே உம்மேல போட்டுக்கொள்ளும் எனக்காக நீர் வந்து ஜாமீனாக நில்லும் என்று கேட்கிறான் here he says in job 73 lord take my matter upon me be as a surety for me lord அவன் சொல்றான் எனக்காக நீர் பிணைப்படும் ஜாமீனா நில்லும் ஆண்டவரே என் காரியத்தை உம்மேல போட்டுக்கொள்ளும் ஆண்டவரே வேற யார் ஐயா எனக்கு கை கொடுக்க முடியும் who else can give me help lord take my matter upon thee and make me a surety surety for surety for நோபுக்கு தேவன் கை கொடுத்தாரா இல்லையா whether the lord god gave the hand to again a new job or கொடுத்தார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க those who say yes raise your hand அவருக்கு சாதாரணமா கை கொடுக்கல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு சேர்த்து அவனுக்கு கை கொடுத்தார் not ordinarily he has given his hand with a double portion of the blessing the lord gave his hand நமக்கு கை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவின் தேவனாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் our lord god jesus christ is a god of fullness he has come here to help us அவர் யாருக்கு கை கொடுக்கிறார் and to whom he is giving the hand இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்கிறது what kind of answer are you going to get அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு இன்றைக்கு தேவன் கை கொடுக்க வேண்டுமானால் will beloved child of god today if the lord god want to take you உன் பிள்ளை பிள்ளைகளுக்கு தேவன் கை கொடுக்க வேண்டுமானால் உன்னுடைய தொழிலில் தேவனுடைய கை கொடுக்க வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விசை தேவன் கை கொடுக்க வேண்டுமானால் அவர் தூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் he has not given took the nation of the angel he took the nation of the uh, seed of abraham ஆபரகாமின் சந்ததினா அதுக்கு மூணு அடையாளங்கள் இருக்கிறது there is the generation of the seed of abraham there are three three இங்க uh, உட்கார்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆபரகாமின் சந்ததிகளா என்பதை நீங்க இருக்காங்களே செக் பண்ணி பார்த்தறலாம் you can you yourself examine and check whether those are seated here or you the seat of abraham அதுக்கு போய் டிஎன்ஏ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல you need to go and do the dna check நீ விசுவாசியானால் நீ ஆபிரகாமின் பிள்ளை if you are a believer you are a child of abraham கலாத்தியர் 3 ஆம் அதிகாரம் 7 ஆம் வசனத்தின்படி according to galatians 3:7 விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் all the people those who are of, those who are believing they are called the generation of abraham நீ தேவன் உண்டு என்று முதலாவது விசுவாசி first of all you have to believe there is god அந்த அந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசி you have to believe that god is lord jesus christ அந்த இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நீ விசுவாசி you have to believe that the lord jesus christ is living அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று பூர்ண நிச்சயத்தோடு நீ விசுவாசி you are also just believing with a perfect assurance he is also giving the reward unto those who seek him நீங்கள் அப்படி ஒரு விசுவாசமா இருக்கத்தார வந்தால் உனக்கு தேவன் இந்த கால கை கொடுப்பார் if you all like the people of the believing people the lord god will give you hand இரண்டாவது இந்த ஆபிரகாமின் குமாரனை எங்கே கண்டுபிடிப்பது secondly where இத்தனை வாரம் நான் தேவ வருகிறேன் இத்தனை மாதங்கள் இந்த சர்ச்சுக்கு நான் வருகிறேன் கை கொடுப்பார் என்று சொல்லுகிறார்களே கை கொடுக்கவில்லையே நான் அந்த கையை தேடுகிறேன் என்று நீ சொல்லலாம் you may be saying they will be saying the lord god will give the going on seeking the help சகி உன் வீட்டுக்கு இயேசு தங்கும்படியாக வந்த பொழுது அவன் மனம் திரும்பினான் when the lord jesus Christ came to the house of Sagai used to dwell he repented மனம் திரும்புதல் உன்னை ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றுகிறது the repentance make you as the son of the seed of abraham இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது today this house it got it got the salvation இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே he is also the son of abraham இன்றைக்கு நீ இந்த கூட்டத்திலே மனம் திரும்பி உன் வாழ்வின் தோல்விகளுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை வாழ்க்கையை சீர்படுத்த நீ விரும்பினால் உனக்கு அவர் இன்றைக்கு கை கொடுப்பார் today we are so repent as, as, as well as if you worry about all the sorrows of you and as well as uh, the failures of you if you also being blessed washed by the blood of Jesus Christ today he will give you hand லூக்காவின் சுவிசேஷத்தில் ஒரு பலவீனமான ஒரு ஆவி வல்லமையினால் தாக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தாள் in the Luke the gospel there is a woman she was attacked by the spirit of infirmity அவளை அந்த வல்லமை கூனியாய் மாற்றி இருந்தார் that spirit made him as a man woman எப்படி இருக்கும் பாருங்க how it would be you see கர்த்தர் அவளை விடுதலை ஆக்கினார். the lord god delivered her ஏன் அவளை விடுதலை ஆக்கினார்? why the lord god delivered her அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன what was the reason he said so இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாள் she is also the daughter of abraham அதுக்கு ஒரு பாஸ்டர் அழகான விளக்கம் கொடுத்தாரு the pastor gave a great beautiful explanation நல்ல ஒரு விளக்கம் it was a very good explanation எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது i was just astonished நான் அந்த வியூல பிரசங்கம் கேட்கல i did not just hear the message in that view தேனில தான் அதை கேட்டேன் i heard in தேனி நானும் அதை பிரசங்கம் பண்ணதும் இல்ல i did not even preach that one அவளை விடுதலை ஆக்குனதுக்கு காரணம் அவ கூனியா இருந்தா கூட தேவ சமூகத்துக்கு வந்துகிட்டே இருந்தாங்க even though she was a ben woman she used to attend the presence of god so to lead the lord but நல்ல கால் கை இருக்கிறவனே வர மாட்டேங்கறான் even the people those are having the very good legs and they are not attending நல்ல கை கால் இருக்கிறவளே வர மாட்டேங்கறான் they are having the very good legs and they she not attending the church அவனுக்கு 2 wheeler கொடுத்திருக்காரு the lord has given 2 wheeler அவனுக்கு 4 wheeler கொடுத்திருக்காரு the lord has given him a 4 wheeler அவனை ஒரு ராஜாவை மாதிரி மாத்தி இருக்காரு the lord has made him as a king like அவனே தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு யோசிக்கிறான் 10 மணிக்கு பிறகு போலாமா வேண்டாமா he is also was just thinking to come to the presence of God 10 o'clock whether can I go or not அவனுக்குள்ள அந்த அலக்கலிக்கிற ஸ்பிரிட் அப்படியே போராடுது இவனிமே போனா வேஸ்டா வேணுமா இப்படி யோசி யோசி யோசி பத்தரை ஆயிடுது சரி போயிடலாம் மெசேஜ் பத்து பத்தரை தான் ஸ்டார்ட் ஆகும் so he is also the tormenting spirit is going on tormenting in him whether can i go or not he is going on just thinking that இயேசு அன்றைக்கு அவளை தேடி வந்து குணமாக்குனதுக்கு காரணம் அவள் ஆபிரகாமின் குமாரத்தி she attended the congregation நீ பலவீனத்துல இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரணும் even though you are in your infirmity you have to attend the presence of god முடியாத தன்மையில தேவ சமூகத்துக்கு வரணும் even in your condition you cannot uh, you have to attend the presence நீ வெளிய போனா நீ ஆபிரகாமின் குமாரனோ குமாரத்தியோ கிடையாது if you go out you are not the daughter and son of abraham நீ தேவ சமூகத்தை தேடி வந்தாதான் உனக்கு ஆபிரகாமின் குமாரத்தி குமாரன் என்று பெயர் உன்னை தான் அவர் விடு உனக்கு கை கொடுக்க முடியும் only then if you also come seeking the presence of god only you are being called as the daughter and son of abraham only the lord can deliver you பிரியமானவர்களே கை கொடுப்பதில ரெண்டு பகுதி இருக்கிறது beloved giving the hands there are two angles are two portions ஒன்று தேவனே நமக்கு கை கொடுப்பது மற்றொன்று யார் மூலமாவது தேவன் நமக்கு கை கொடுப்பார் one thing the lord god himself give us help another thing through someone else the lord lord god help us தேவனே வரணும் தேவனே வரணும் தேவனே வரணும் இல்ல தேவன் யார் மூலமாவது என்ன செய்வார் கொடுப்பாரு கை கொடுப்பார் in order to go on ask the lord has to come the lord has come through someone else the lord will give you hand ஒரு இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது there was a great flood in a place அந்த அந்த ஒரு மனுஷன் ஓடி போய் வீட்டு கூரை மேல ஏறி உட்கார்ந்துட்டான் one man just ran and sat on the roof of the house அப்ப நீஞ்சிட்டு போறவங்க எல்லாம் சொன்னாங்க நீ வந்திருப்பா நாங்க எல்லாம் போறோம் நீயே வந்துரு தப்பிருந்தாங்க people those were swimming and escaping they said you also come you all escape அது ஆண்டவர் பாத்துக்குவார்னா He said, so the Lord will look after. சரி இவனை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க So they left him and went. கொஞ்சம் பொறுத்து போட் வந்துச்சான் After some time, there was a fo- boat. தம்பி தம்பி வந்துரு போட்ல உன்னை கொண்டு போயிடுறோம் கரை சேர்த்துறோம் your brother you come we will also take you to the shore you come in the boat ஆண்டவர் பாத்துக்கார் நீ போன்டா no no the lord wish the lord shall provide you go சரி இவன் மெண்டல் விட்டுட்டு விட்டுட்டு போய்டான் so because the mental they left கரையில வெள்ளம் அதிகரிச்சது டைம் போயிட்டே இருக்கு எல்லாரும் காப்பாத்துறதுக்கு இவனுக்கு ட்ரை பண்றாங்க இவன் கத்தர் வரணும் கடவுள் வரணும்ங்கறான் so everybody wanted to escape me when the flood is also increasing so he was just waiting for the lord to come lastல helicopter வந்துச்சான் finally the helicopter also approached him அந்த நூல் ஏணியே போட்டாங்க they put the lead the thread ஆண்டவர் வரட்டும்டான் so let the Lord come he said சரி இவன் சாவர் தான் இவன் தலை தலைவலிந்து போயிட்டான் எல்லாரும் so only the fate is he has to die கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வந்துச்சு இவன் செத்து போயிட்டான் after some time the flood came he died மேல கொண்டு போய் விட்டாங்களாம் he was left uh, he was uh, placed up அவன் சொன்னானா என்ன ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு கடைசியில் என்னைய தண்ணிலேயே விட்டுட்டீங்களே Lord after calling you go on Lord Lord you have just left me in the water நான் எவ்வளவு நேரம் ஜெபிச்சு பார்த்தேன் how long I was praying எவ்வளவு நேரம் கூப்பிட்டேன் how long I was calling எவன் எல்லாமோ வந்து என்னைய கூப்பிட்டான் நீங்க வரவே இல்லையா but so many people came and called me but you did not come நான் தானப்பா ஆள் அனுப்புனேன் only i have sent முதல்ல வெள்ளம் வரப்போது வான்னு சொல்லி சொன்னனே first of all i call flood when ரெண்டாவது ஒரு போட் அனுப்பி உன்னை உன்னைக்காகவே தனியா ஒரு குரூப் அனுப்புனனே அதுலயே வரல second as a secondly i also sent a team of people with you சரி வேற வழியே இல்ல மிலிட்டரி ஹெலிகாப்டர் அது தூக்கி விட்டு உன்னை அனுப்பி தூக்கிடுவோம்னு பார்த்தேன் அதுக்கு நீ என்ன செஞ்ச வர மாட்டாங்க you did not just are ready to come even though i send you the military helicopter to escape you யோசிச்சு பாருங்க just you think it over ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இவன் டைரக்டா ஆண்டவர் வரணும்ங்கறான் he was he is leaving all the chances the lord has given directly he is expecting the lord தேவன் கை கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு there is also time the lord shall give you எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையும் உனக்கு கை கொடுக்கலன்னு சொன்னா அவருடைய அதர்சனமான கரம் உனக்கு நீட்டப்படும் even though any man any situation do not help you mean the invisible hand of the lord will stretch at you ஆனால் மற்ற நேரங்கள்ல கர்த்தர் யார் மூலமாவது உனக்கு கை கொடுத்து தூக்கி போயிட்டே இருப்பார் in other time through someone else and the lord god will help you and go ஆ தேவனால் அது தேவன் அதை சரியான விதத்துல சரியான வித ஆள் மூலமா அந்த வேலையை செஞ்சிட்டே இருப்பார் the right time through the right person the lord god will do that work உனக்கு தேவன் கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறியே நீ எத்தனை பேருக்கு கை கொடுத்தாய் then you are also having the great is in the Lord has to give you help how to how many people how how you நீ எந்த படி அளக்கறாயோ அந்த அளவின்படி தான் உனக்கு அளக்கப்படும் with what measure you are measuring with the same measure you will be measured and to யோபு சொல்றான் எனக்கு கை கொடு ஆண்டவரே இந்த Job say Lord please give me help ஆனா கடைசில அவனுக்கு கை கொடுத்துட்டார் finally the Lord gave him help ஏன் வை அவன் மத்தவனுக்கு கை கொடுத்ததுனால தேவன் அவனுக்கு கை கொடுத்தார் because he has helped other the lord helped him சரிதானா உண்மைதானா isn't இட் ட்ரூ அயோபு முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒன் 31:18 அனாதைகளுக்கு கைலாகு கொடுத்தவன் தான் யோபு one Job has helped the people those தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு the fatherless உலகத்தில் யாரெல்லாம் கைவிடப்பட்டு அனாதைகளாய் சுற்றி திரிந்தார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவன் கை கொடுத்தபடினால் இவன் அனாதையை போன்ற இருந்த நேரத்தில் தேவன் அவனுக்கு கை கொடுத்தார் whomever the people those who are forsaken they were roaming as like the orphan he gave him help and help unto them so the lord god help helped him at the time of his orphanage வாசிங்க யோபு 31 18 please read job 31 18 என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான் நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன் அதுக்கு முந்தின வசனம் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறார் It has been said about the fatherless in the pre- previous word. பிரியமானவர்களே நாம் இந்த நாட்களில் கை கொடுத்து நீங்கள் பழகுங்க Beloved, in this way you have to help others. ஆண்டவற்றிலிருந்து நீ எதை எதை எதிர்பார்க்கிறையோ அதை இன்னைக்கு நீ மனுஷனுக்கு நீ செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும் Whatever you are also expecting from the Lord, today you have to apply to other people. ஒன்று ஆபிரகாமின் குமாரர் குமாரத்திகளுக்கு தேவன் கை கொடுக்கிறார் One thing the Lord God is also helping to the seed of Abraham, the daughter and and son of the இரண்டாவது நீ மற்றவனுக்கு கை கொடுத்தால் கர்த்தர் உனக்கு கை கொடுக்கிறார் secondly if you also guide other the long God will guide you நான் முதலாவது யாருக்கெல்லாம் நாம் கை கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் first of all I want to tell you and to the who, who are the people we have to guide them வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தால் இயேசு மாத்திரம் இரட்சகர் அல்ல நாம் எல்லாரும் இரட்சகர்கள் on the basis of the word of God when we see that not only Jesus Christ is the savior we are all saviors சிம்சோனை குறித்து இரட்சகன் என்று சொல்லி இருக்கிறார் regarding some it has, he has been called as savior ஒத்னியேலை குறித்து இரட்சகன் என்று சொல்லி people you can guide ஒன்று நீங்கள் அனாதைகளுக்கு கை கொடுங்க what thing you have to help or guide the, uh, the orphans பணக்காரன் பணக்காரனுக்கு கை கொடுத்து என்ன பிரயோஜனம் what the use of being the rich people help or the other rich people இந்த மார்வாடிஸ் பாருங்க அவங்க மார்வாடி பீப்பிளுக்கு மாத்திரம் கை கொடுத்துட்டே இருப்பாங்க see the people the மார்வாடி they will be going on guiding and helping the மார்வாடிஸ் அப்படி அல்ல it is not so பைபிள்ல சொல்லி இருக்கிறது the bible it is said so நீ உன உன்னை நேசிக்கிறவனையே நேசித்தால் உனக்கு பலன் என்ன what is the use of that what is the profit you will be getting if you also love the same person whom you love அவனுக்கு நீ எதையாவது செய்தால் அவன் உனக்கு பதில் செய்வான் if you do anything and he will reward unto you ஆனா அநாதைகளுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க but if you have to do unto the orphan கைவிடப்பட்டவங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க you have to do unto the forsaken people அவனுக்கு கடை உனக்கு வந்து உதவி செய்ய அவனுக்கு சக்தி இருக்காது ஆனா உனக்காக அவன் ஜெபிப்பான் he will not have any ability to come and help you he will be praying for you யாராவது அநாதைகளை நீங்க வளர்க்கறீங்களா you are you just taking care of any orphan யாராவது கைவிடப்பட்டவங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்களா are you helping any the people those are forsaken நன்மை செய்ய உனக்கு சக்தி இருக்கும் பொழுது அதை நன்மை செய்ய செய்ய வேண்டியவங்களுக்கு உனக்கு செய்ய வேணும் செய்யாவிட்டால் அது உனக்கு பாவம் at the time when you are having the ability and skill and do the do the help and other people if you do so you have to do if you don't means it's a sin to you சில காரியங்களுக்கு நாம் கை கொடுக்க வேண்டும் for something we should guide other people நீ தேவன் இருந்து கை நீட்டணும் நீட்டணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கற நீ கை நீட்டினா தானே கர்த்தர் உனக்கு கை நீட்டுவார் you are also expecting from the lord the lord has to stretch his hand only then if you stretch your hand he will just stretch his hand to you நீங்கள் கொடுங்கள் you just give உங்களுக்கு அமுக்கி குளிக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியிலே போடுவார்கள் he will uh, they will uh, give and you press together as well as shaken together and they will give and you நீ ஏழைக்கு கை கொடுத்து பாரு if you give hand to the poor கர்த்தர் உனக்கு கை கொடுப்பார் the lord shall give his hand to you ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கத்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார் he does show pity upon the poor he is giving unto the unto the poor then the lord shall give him back unto him அப்படி ஆர்சி பைபிள்ல நீங்க வந்தீங்கனா if you come to the RC Bible likewise ஏழைக்கு இறங்கறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான் கர்த்தர் அதை அவனுக்கு திரும்பி கொடுக்கிறார் he does show pity on the poor he is giving unto the lord and the unto the interest the lord shall give him back பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பக்கத்து விசுவாசிகளுக்கும் வட்டிக்கு கொடுக்கிறவங்களே கத்தருக்கு கொடுத்து பழகுங்க The people those are giving to the neighbors the, for the interest, you give unto the Lord. கர்த்தருக்கு ஏழைகளுக்கு நீ கொடுத்தினா கத்தருக்கு வட்டிக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம் If you give unto the poor means, as the meaning you are giving unto the Lord for the interest. அனாதைகளுக்கு கை கொடுங்க Give the give hand unto the orphans. அப்பொழுது உன்னுடைய சந்ததிக்கு அவர் கை கொடுப்பார் Then he shall also give hand unto your seed. எத்தனை பேர் நீங்க உதவி செய்யற அந்த மனப்பான்மை நீங்க உங்க மைண்ட்ல கொண்டு வந்திருக்கீங்க How many of you having the mentality and tendency to help others? இரண்டாவது Secondly, ஊழியத்துக்கு நீங்கள் வலது கை கொடுங்க கொடுக்க வேண்டும் you have to give your right hand to the ministry கலாத்தியர்கள் என்ற நிறுவம் இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது when we read in colossians chapter 2 ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ninth verse அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக பேதுரு எங்களுக்கு வலது கை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது the scripture mention above as with the fellowship of the fellowship the peter has given the right hand to us வாசியுங்கள் அன்னி அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்து யார் வலது கை கொடுத்தது who has given the right hand இந்த மூன்று முக்கியமான ஊழியர்களும் அந்த பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் ஊழியத்தின் பகுதியில் அவர்கள் வலது கை கொடுத்தார்கள் நான் படிச்சு பார்த்தேன் வலது கை இடது கையே என்னதான் வலது கையில வலது கையில செயல்பட்டாலும் இடது கை அந்த அளவுக்கு என்ன செய்யாது செயல்படாது whatever you do work with the right hand the left hand will not work as same இது எதை காண்பிக்கிறது வாட் இஸ் ஷோ மனப்பூர்வமாய் ஊழியத்திலே நீங்கள் கை கொடுப்பது so willingly wholeheartedly you have to give hand in the ministry ஒரு ஊழியன் இன்னொரு ஊழியனுக்கு கை கொடுக்கிறான் a a minister is giving help அது அதர் மினிஸ்டர் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பேதுரு யோவான் யாக்கோபு மூன்று பேரும் வலது கை கொடுத்தார்கள் Peter John and James they was given their right hand and Paul and Barnabas ஊழியத்திலே நீங்கள் கை கொடுக்கிறீர்களா இல்லாவிட்டால் காலை வாருகிறீர்களா so in the ministry are you giving hands or just you are also just lifting their left leg over யோசிச்சு யோசிச்சு பாருங்க Just think it over ஊழியத்திலே அவன் எனக்கு வலது கை கொடுத்தான் in the ministry he has given his their right hand ஏன்னா பவுல யாருமே ஏத்துக்கல because for nobody accepted paul அவன் வந்து உண்மையா ரட்சிக்கப்பட்டானா இல்லையாங்கிறது ஒரு பெரிய doubt it was a great doubt also whether he has been saved correctly or not அனனியாவிட்ட போய் என்னை அவனை போய் பாருனா அவன் கர்த்தட்டே சொன்னான் நான் போய் பார்க்க முடியாது and to anania the lord god said go and see him in and he said to the lord no i will not go and see சபைக்கு விரோதமா கிரியை செஞ்ச ஆளை போய் நான் போய் பார்க்கணுமா வேண்டவே வேண்டாம்டா so he said so lord he was also those who persecuted the church, I will not go and see and give. கத்தர் கம்பல் பண்ணி தான் அனனியாவை அனுப்பி விட்டார். Only the Lord got compelled and sent Anania. அதுக்கு பிறகு அவன் ஊழியம் செஞ்சான். After that he did the ministry. யாரும் அவனோட மிங்கிள் ஆகிறதே கிடையாது. Nothing nobody was mingle with him. அவனை யாருமே ஏத்துக்கல. Nobody accepted him. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. How it would be just think it over. இயேசுவை அறிஞ்சா ஏதாவது ஒரு சபகாரன் சேர்த்துக்குவான்னு பார்த்தா ஒரு சபகாரன் சேர்த்துக்க மாட்டாங்க. Because after knowing the Jesus if any church church people uh, just take him means no one of them is taking him. கடைசில பர்னபா தான் அவனை சேர்த்துக்கிட்டு இல்லப்பா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்காயா அபிஷேகம் பெற்றிருக்கிறான் அவனுக்கு தரிசனம் கிடைச்சதெல்லாம் உண்மைதான் அவன் கண்ணில் இருந்து செதிலாம் விழுந்து போயிடுச்சு எல்லாம் போய் சொன்ன பிறகுதான் இந்த அப்போ சிலர்களே ரைட் சரி வா அப்படின்னு சேர்த்துக்கிட்டேன் ஒளி அப்பா sir sir so ready to take that after பர்னவா சோல் தர் he has been saved and something like scales fallen down from his eyes everything ஊழியத்துக்கு கை கொடுப்பாரு giving hand at their ministry ஒரு சிலர் வந்து சபைக்கு கை கொடுப்பாங்க ஆனா ஊழியத்துக்கு கை கொடுக்க மாட்டாங்க some people will be giving hand to the church of god but not at the ministry இந்த ஊழியம் செய்றாங்களே அங்கங்க போய் ஊழியம் செய்றாங்களே அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்க மாட்டாங்க they will not give hand to the people those are going and doing the ministry here and there அன்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக அவர்கள் எனக்கு வலது கை கொடுத்தார்கள் as a token of the fellowship they have also given their right hand மூன்றாவது thirdly இரண்டாம் ராஜாக்கள் second king 10 ஆம் அதிகாரம் chapter 10 15 ஆம் வசனத்திலே verse 15 இருதயம் இதயம் செம்மையானவர்களுக்கு கை கொடுங்க the people those who are having the upright heart you give hand ஒண்ணே குழி தோண்டி புதைக்கிறவனுக்கு கை கொடுத்து என்ன பிரயோஜனம் what is the use of being under the give uh, hand at the people those who are going to dig you and uh, for you நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்றவனுக்கு நீ கை கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் what is the use of the are the people those are so willing you should not even live எகு பக்தி வைராக்கியமா ரதத்துல புறப்பட்டு வந்தான் ஜெகு was a man with a godly edification he came in the uh, chariot யோனதாப் என்கிற ஒரு ரேகாபின் குமாரன் வந்து அவனுக்கு எதிர்ப்பட்டான் here a son of, son of jonadab he came came against him ah யோன son of யோதாவ் அல்ல ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் the son of rega jonadab ah யோனதாப் வந்த பொழுது when jonadab came இப்ப யோனதாப்பும் எகுவும் சந்திக்கிறாங்க now jonadab and jehu they were meeting together ah எகு சொன்னா ஜெகு said உன்னுடைய இருதயம் செம்மையா இருக்கா whether your heart is upright with me எனக்கு என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கு my heart is right with your heart ஆனா உன்னுடைய இருதயம் என்னோட செம்மையா இருக்கா whether your heart is right with my heart ரெண்டு ராஜாக்கள் 10 15ல கேக்குறான் என்னுடைய இருதயம் உன்னோடு செம்மையா இருக்கிறது போல உன்னுடைய இருதயம் என்னோடு செம்மையா இருக்கிறதா as my heart is right with you whether your heart is right with me or not in second king 10 15 he is asking அப்ப அவன் சொல்றான் ஆம் சொல்றான் ஹி சேஸ் சோ எஸ் அப்படினா கையெடுத்தா if so mean give your hand யார் ரதத்துல உன்னை தூக்கிக்கிறேன் I will take you in my chair அது ஒருமித்து நாம் செயல்பட்டு நாம் போகலாம் let us go together and work together இருதயத்தில் செம்மை உள்ளவர்களுக்கு நீங்கள் கை கொடுங்க those are people having the right heart you have to give hand இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் blessed are the people those are pure in the heart they will receive கோ ஒன்று அநாதைகளுக்கு கை கொடுப்பது one thing you have to give hand the orphans இரண்டாவது ஊழியத்துக்கு கை கொடுப்பது secondly giving the hand in the ministries மூன்றாவது விசுவாசிகளுக்கு கை கொடுப்பார் Value you have to give hand and the believers. ஒரு உலக மனுஷனை பத்தி நமக்கு தெரியாது We do not know about the valley people. அவன் ஏமாத்தலாம் வஞ்சிக்கலாம் ஓடி போயிடலாம் He can cheat and deceive and he can run away. கலாத்தியர் கடைசி அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது In Galatians last chapter it has been said. விசேஷமாக விசுவாச மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய கடவீர்கள் Especially you have to help and the people those who are of believers. கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பாருங்கள் Galatians chapter 6. பத்தாம் வசனம். பத்தாம் வசனம் ஆ. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்க நன்மை செய்யுங்க அவங்களுக்கு கை கொடுங்க especially you have to help on the household of faith ஒன்று அனாதைகளுக்கு கை கொடுப்பது one thing giving hand and the orphans இரண்டாவது ஊழியத்திலே கை கொடுப்பது secondly in the ministry you have to give help மூன்றாவது இருதயத்தில் செம்மையானவர்கள் விசுவாசிகளுக்கு நீங்கள் கை கொடுங்க thirdly people those are upright in the heart the believers you have to guide them நீ அப்படி கை கொடுக்கும் பொழுது உனக்கும் உன் சந்ததிக்கும் கத்தர் எந்த சூழ்நிலையிலும் கை கொடுப்பார் when you guide unto other even whatever the situation and you and the generation of you the lord shall give you help ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிற தேவன் the lord god took the nation of abraham ஆபிரகாமினுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுக்கிறவர் the lord god took the nation of the seed of abraham விசுவாச மார்க்கத்தாருக்கு அவர் கை கொடுக்கிறவர் he also giving and the help and the household of faith மனுஷன் கை கொடுக்காத இடத்துல தேவன் அவனுக்கு கை கொடுக்க வருகிறார் in the place where man cannot give the lord god is ready to come and give the, give him help எத்தனையோ ஓவர் தேவனுடைய கரத்தை தரிசித்து இருக்கிறார்கள் many people have seen the hand of god ஆபத்திலிருந்து அவருடைய கரம் தான் தப்புவித்தது only from the danger the only his hand was அந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் விடுவார் the wretched say the lord has lifted him up இன்னைக்கு எத்தனை பேர் கை கொடுக்க விரும்புகிறீர்கள் say how many of you want to give your hands ஆண்டவரே எனக்கு கை கொடுக்கணும்னு சொல்றவங்க நீங்க மத்தவங்களுக்கு கை கொடுக்க உங்க கைகள் ஆயத்தமா whether your hand is ready those are also ask the lord lord please give your hand unto me அப்போஸ்தலர்கள் கை கொடுத்தார்கள் அப்போஸ் தேக வாசோ கெல் பிரதர்ஸ் ஒரு ஊழியனுடைய ஊழியமே கை கொடுக்கிற ஊழியம் தான் the ministry of the servant of God is only giving help help and யாருக்கு கை அப்போஸ்தலன் ஆகிய பேதர் யாருக்கு கை கொடுத்தார் apostle Peter and whom he has help அப்போஸ்தலன் 9:41 ல பார்க்கும் பொழுது அஸ் அப்போஸ்தல் 9:41 ஏக சொல்றாங்க ஊழியக்காரங்க எங்களுக்கு கை கொடுக்கலன்னு many people are saying the servants of god they have not helped us ஊழியக்காரங்க எப்படி கை கொடுப்பாங்க how the servants of god they will give you help or guide you ஊழியக்காரங்களை வந்து நீங்க அந்த ஊழியத்தை குறித்து ஒரு தெளிவான தரிசனம் உனக்கு வேணும் you regarding the ministry and the servant of god you need a correct revelation ஊழியர்கள் கை கொடுக்கிறது ஒரு பகுதி இருக்கிறது there is also a portion the servants of god they will help you அப்போஸ்தலர் 9 41 acts of apostle 9:41 அவன் அவளுக்கு கை கொடுத்து அவன் அவளுக்கு கை கொடுத்தான் அவளை தூக்கி விட்டான் அவள் எழுந்து விட்டாள் uh, he has given hand uh, he has lifted her up she was raised தபித்தாளுக்கு அவன் கை கொடுத்தான் and to tabitha he gave his hand தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுப்பவர்கள் the children of god they will be giving their hand and the children of god அவள் ஒரு நல்ல ஒரு பெண் she was a very good woman தபித்தாள் தபீதா இல்லாவிட்டால் தொர்க்காள் தொர்க்கா சொன்னா மான் என்று அர்த்தம் தபித்தா மீன்ஸ் எ டியர் ஆவிக்குரிய ஜீவிதல நாம் ஒரு மான்களை போல இருக்கணும் இந்த the spiritual life you all should be like deer எத்தனை பேருடைய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது how many of you having such kind of life in you மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல அது தேவனுடைய தேவனையே வாஞ்சித்து கதறுகிற ஒரு ஜீவியம் இருக்கிறார் there is also love as a hart panteth after the water brook we have to only can panteth after the Lord அவள் ஒரு சீஷி she was a woman disable அடுத்து அவள் தர்மம் செய்து வந்தாள் ஷி வாஸ் டுயிங் ஆம்ஸ் அநேகருடைய மானத்தை மறைக்க மறைக்கும்படியாக வஸ்திரத்தை அவள் தயாரித்து வந்தார் she was also preparing many garments to guide on the shame of other people இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வலது கை கொடுத்து அவன் தூக்கி விட்டான் such kind of woman was given by the right hand of peter and she was uh, she was raised அவள் பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருந்தாள் she was in the midst of the saints அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது the bible says so பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருந்தால் கர்த்தர் உனக்கு ஊழியர்கள் மூலமாய் கை கொடுப்பார் if you are being found in the group of the saints through the servants of god the lord shall give hand ஊழியருடைய கை கொடுத்தல் என்ற என்று சொன்னால் அது ஜெபத்திலே அவர்களை தூக்கி விடுவது giving hand the through the servants of god in the prayer they will lift them up போதகத்திலே தூக்கி விடுவது through the message they will lift them up இரவு நேர ஜெபங்களிலே அவர்களை தாங்குவது in the night time prayer they will be upholding them வேற ஊழியக்காரர் வேற என்ன செய்ய முடியும் what else the servants of god can they do ஊழியக்காரன் ஒரு மனுஷனுக்கு கை கொடுக்கறானா ஜெபத்துல தான் கை கொடுக்க முடியும் the servants of god they are giving hand and only in the prayer they can help them அவன் மாமிசிகமாக செயலற்று போனவன் because with the fleshly they are actionless அவன் வந்து அந்த விதத்துல உதவி செய்யவே முடியாது முடியாது they cannot help in that level அவனுக்கு வந்து லெவல் இல்ல அவனுக்கு அந்த விஷயத்துல உதவி செய்ய முடியாது in that matter they cannot help ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபத்துல மாத்திரம் தான் அவனை தூக்கி விட கூடிய only the servant of god the prayer they can help them and lift them up பிரியமானவர்களே இன்றைக்கு எத்தனை பேர் தேவன் கை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்து வந்திருக்கிறீர்கள் beloved how many of you are coming here with a desire and the lord has to give help unto you இன்னும் ஒரு சான்ஸ் தேவன் எனக்கு கை கொடுத்தால் நான் எழும்பி விடுவேன் என்று எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள் how many of you are waiting here the lord has given one chance i'll just raise up இன்னும் சில வசனங்கள் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார் I want to place it before eight more words. ஒரு சிலர் சிலருக்கு கை கொடுப்பதே இல்ல Some people they will not uh, help and other people. ஆ, ஒரு விசுவாசி யாருக்கெல்லாம் கை கொடுக்க வேண்டும் A believer and whom and all you have to give help. மேலோட்டமாக நான் சொன்னேன் அனாதைகளுக்கு கை கொடுப்பது Openly I say so you have to give help and the orphans ஊழியத்துக்கு கை கொடுப்பது and the ministry you have to help விசுவாசிகளுக்கு கை கொடுப்பது and the believers you have to help. ஜெபத்துல கை கொடுப்பது In the prayer you should help others. ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமாக உதவி செய்ய கூடாதவளாய் இருந்தால் நீங்கள் அவர்களை ஜெபத்திலே தாங்குங்கள் if you, we also and you are not ready to help others physically means in the prayer you have to uphold course up. இது போக சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் Beyond this I want to place it before something in front of you. நீங்க கை கொடுத்தீங்களான்னு பாருங்க. You just check it over whether you have help. நீ கை கொடுக்காமலே கர்த்தர் உனக்கு கை கொடுக்கணும்னா அது கிடைக்கவே கிடைக்காது. Unless if you give help if you are so expect from the expect expect the help from the Lord you will not get it. நான் திரும்பவும் சொல்றேன் எதை நீ விதைக்கறியோ அதை தான் இருக்க முடியும். What else I want to repeat there whatever you have sown you can repeat uh, repeat. தருமம் தலை காக்கும் தமிழ்ல சொல்லுவாங்க. Bible they say the arms will keep your head நீ முதல்ல தர்மம் செய்யணும் அது த- சமயத்துல வந்து உனக்கு என்ன செய்யும் And so the the at the முதலாவது. time of- first of all சவுல் பவுலாக மாற கை கொடுங்கள் you have to give help unto Saul as you change into Paul நான் இதுவரைக்கும் நாலு காரியம் சொன்னேன் For, I have told you four things so far அஹ், ஒன்று அனாதைகளுக்கு கை கொடுப்பது one thing uh, help unto the orphans ஊழிய- ஊழியத்துக்கு கை unto கொடுப்பது the ministry you have to help அஹ், விசுவாசிகளுக்கு கை கொடுப்பது helping the believers ஜபத்துல கை கொடுப்பாரு இந்த பிரேயர் ஹவ் டு ஹெல்ப் இது ஒரு portion this is one portion அடுத்து இப்போ பிராக்டிகல் லைஃப்ல உங்களை கொண்டு வரேன் secondly I want to bring you in the practical life சவுலை கத்தர் சந்தித்தார் தி லார்ட் காட் மெட் சவுல் சந்தித்த உடனே அவன் குருடா போயிட்டான் after he has where he has been a blind man அவனுக்கு அந்த ஸ்டெப்ல இருந்து கிழக்கா மேக்கா எங்கட்டு போணும் ஒண்ணுமே தெரியல did not know from that step to go to east or west or anywhere நான் இயேசு என்று அவனோட பேசி விட்டார் the Lord God talk I am Jesus Christ நீ பட்டணத்துக்குள்ள போன்னு சொல்லிட்டாரு இந்த லார்ட் சரி கோ ஆன் தி சிட்டி பட்டணம் எங்க இருக்கு வேர் இஸ் தி சிட்டி இவன் தான் கண்ணு குருடாயிட்டானே because he became a blind man இவனை அந்த பட்டணத்துக்குள்ள கொண்டு போக ஒரு சிலர் கைலாகு கொடுத்தார்கள் some people have helped and him to take him into the city அப்படி கைலாகு கொடுத்து கொண்டு போன இடத்துல தான் அங்க அனனியா வந்து அவர்களை சந்தித்தான் in the place they were also helped him and took him in the city ananias came and met him ஒரு பாவி மனம் திரும்ப நீ கை கொடு you have to give help and the sinner has to repent எத்தனை பாவி எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க கை கொடுத்திருப்பீங்க and how many people you have given hand to be saved அப்போஸ்தலர் 9 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனத்திலே in acts verse 9:8 அவனுக்கு கைலாகு கொடுத்து அவனை பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் they was given him help with the hand and took him to the city அந்த இடத்திலேயே மூணு நாள் கிடந்தான் in that place he was 3 days அவங்க கூட வந்தவங்க எல்லாம் ஓடி போயிருந்தாங்க all the people those who came with him they ran away அவனை திருத்துவதற்கு இல்லாவிட்டால் தேவன் அவனோடு இடைபடுவதற்கு அவர்கள் கைலாகு கொடுத்து அவனை கொண்டு வந்து விட்டார்கள் they was given help and him the lord god should change him uh, to uh, the he was recorrected எத்தனை பாவிகள் மனம் திரும்புவதற்கு நீங்கள் கை கொடுத்திருப்பீர்கள் and to how many sinners you have given help and they have to be repented உங்க மனசாட்சி படி சொல்லுங்க according to your conscience you say எத்தனை பேருடைய ரட்சிப்புக்கு நீங்க காரணமா அமைஞ்சிருப்பீங்க you uh, how many and to how many people salvation you are the reason யோசிச்சு பாருங்க just think it over நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு நீங்க போய் எத்தனை பவு சவுல பவுலா மாற்றி இருக்கிறீங்க You have gone on may how many souls into Paul. அவங்க பாருங்க அந்த கூட வந்த போர் சேவர்கள் எல்லாரும் அழகா அவனுக்கு கை கொடுத்து கொண்டு வந்து விட்டு போனாங்க அங்கே அவன் தேவன் அவனை சந்தித்தார். Here you see all the soldiers they came with him beautifully they have given him hand and took him the Lord God met him there. இந்த சபையில எத்தனை பேரை நீ கை கொடுத்து கொண்டு வந்து சேர்த்திருப்ப? Into this congregation how many people you have given hand and brought him here? இல்ல எவனோ கை கொடுத்து கொண்டு வந்த ஆளை எத்தனை பேரை கையை பிடிச்சு துரத்தி விட்டு How many people also after chase the people, those who brought him, uh, after they have given their hands and brought here? யோசிச்சு பாருங்களேன் Yes, you think it over? உங்க மனசாட்சி உங்களுக்கு தெரியுமே Only you know you are conscious. சவுல் பவுலாய் மாற அவங்க கை கொடுத்து கொண்டு வந்து விட்டாங்க they was a given hands to Saul to change into Paul இரண்டாவது secondly நியாயாதிபதிகள் 16 ஆம் அதிகாரம் judges chapter 60 26 ஆம் வசனத்துல verse 26 அங்க சிம்சோனுக்கு ஒரு பையன் கை கொடுத்தான் here a young lad was giving hand and Samson எல்லா வல்லமையும் இழந்து போய் பின்மாற்றத்தின் உச்ச கட்டத்துல விரக்தியில சாகணுங்கிற நிலவரத்துல இருந்த ஒருவனுக்கு ஒரு பிள்ளையாண்டான் கை கொடுத்தான் எல்லா though giving on in the man who has lost all his sense at the condition when he was frustrated and wanted to die. அந்த மண் அந்த பிள்ளையாண்டான் கை கொடுத்த பொழுதுதான் இவன் அந்த தூண் கிட்ட போய் நிற்க முடிந்தது when the lord give him hand he could able to stand near the uh, pillar ஒன்று சவுல் பவுலாய் மாற கை கொடுப்பது One thing giving hand and do Saul was to change into Paul. பாவி மனம் திரும்ப நீ கை கொடுப்பது You go to help, help another sinner to change into uh, yes, uh, right man. இரண்டாவது Secondly, ஆ, சிம்சோன் ஜெயிக்க அவன் கை கொடுத்தான் he has given hand and do Simson- Samson has to got the victory. பின்மாற்றம் என்பது அடிக்கடி ஜனங்களுக்குள்ள வருகிற ஒரு தாக்குதல் The uh, the backsliding is uh, an attack often people they get. இன்னைக்கு நல்லா ஜெபிச்சிட்டு இருப்பான் நாளைக்கு பார்த்தா அவன் சர்ச்சிலே கிடையாது Today they will be praying very well, tomorrow you see they are not in the church at all பிரகாசித்த अनेक நட்சத்திரங்கள் இன்றைக்கு சபையில இல்லை today the stars those who have been shining today they are not found in the church பாருங்க இந்த சிம்சோனை திடீர்னு பார்த்தா ஜெயில கிடக்குறான் suddenly if you see samson he was put in the prison இப்போ அவன் சொல்றான் ஆண்டவரே நான் வந்து ஓட்டத்தை ஜெயமா முடிக்க ஆசைப்படுகிறேன் today he is now he says oh lord i want to finish my course victoriously இப்போ அவனுக்கு கை கொடுத்தது யாரு who was given hand unto them now ஒரு பிள்ளையாண்டான் கை கொடுத்து அவனை கொண்டு போய் விட்டான் yeah lord was giving hand unto him and took him there பின்மாற்றத்தில் இருக்கிறவன அப்படி அப்படி பின்மாற்றம் பின்மாற்றம் சொல்லி ஒதுக்கிற கூடாது அவனையும் ஜெயிக்க வைக்க நீ கை கொடுக்க வேண்டும் You should not go and just uh, uh, put aside the man who was in the backslide. You have also just help him to come upward from the backsliding condition of him. அவன் பலவீனன் அவன் தோத்து போயிட்டான் அவன் பின்மாறிட்டான் அவன் சரியில்லை இப்படியே நீ தள்ளி தள்ளி தள்ளி அவனை கொண்டு போய் வெளிய பள்ளத்துல தள்ளிட கூடாது You should not go and take him in the pit and push him there because he has backslided. He is not correct. அந்த சிம்சோனை ஜெயிக்க வைக்க அந்த பிள்ளையாண்டான் கை கொடுத்தான் This lad was giving hand and Samson to got the victory. அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது as of Apostles chapter 3 7 when you read பேதுரு ஒருவனுக்கு வலது கை கொடுத்தான் Peter gave the right hand of him to a man. அவன் ஒரு சப்பாணி He was a lame man. 40 வருஷம் இந்த தேவாலயத்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள் He was a man he sat on the, the door of the door of the temple of God for 40 long years. இவன் பின்மாரி வெளியே போகல He did not go out after God backsliding. சபைக்குள்ள இருக்கிறான் was inside the ஆனால் congregation. சத்தியத்தினின்படி நடக்காதவன் But he was a man, he did not walk according to the truth. எல்லா சர்ச்சிலயும் இப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்கும் There is also a group in all the church likewise. ஆ, கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் ஆனா சத்தியத்தின்படி நடக்கிற கூட்டம் எவ்வளவு The group will be more, the crowd will be according to the truth, how many people are walking? அவன் இருந்த வாசல் அலங்கார வாசல் he was in the uh, laid in the அந்த கேட்டுக்கு பேர் வந்து beautiful gate the gate was called as a beautiful gate ஆனா அதுல உட்கார்ந்து ஆளுக்கு நடக்க முடியாது but the man who was uh, sat in the beautiful gate he cannot walk எப்படி இருக்குன்னு பாருங்க how it would be you see வெள்ளச்சாமியின் பேர் வச்சிருப்பாங்க and they'll be named as வெள்ளச்சாமி ஆளு ஆளு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பான் you see how you will அதுக்கு நான் வந்து யாரையும் தப்பா அப்படி யாராவது இருந்து போட போறாங்க நான் எதுக்கு சொல்றேன்னா பேரு மாதிரி இருக்கும் இவன் வந்து அலங்கார வாசல்ல உட்கார்ந்திருந்தான் he was a man he was sat in the beautiful gate ஆனா ஆளுக்கு என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது but he was unable to walk இந்த சத்தியத்தின்படி நான் நடக்கலன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது உனக்கு கதவை திறக்க மாட்டாரே if you not walk, walk according to the truth the gate you will not go into heaven the gate will not be open to you கணக்காக சப்பானியாக இருந்த மனிதனுக்கு அந்த பேதுரு வலது கை கொடுத்ததினால் அன்றைக்கு அவன் எழுந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனான் for years the man he was a lame on the day peter gave his guy he went into the temple of god on the day சத்தியத்தின்படி நடக்கலன்னு சொல்லிட்டு அவனை புறக்கணிச்சிர கூடாது அவனை என்கரேஜ் பண்ணணும் so you should encourage him because he is not walk, walk, walk according to the truth you have to encourage him you should not discourage him bible bible படிங்க ரீட் பைபிள் ஜெபம் பண்ணுங்க ப்ரே ப்ளீஸ் ப்ரே உபவாசம் போடுங்க டேக் ஃபாஸ்டிங் கர்த்தர் உதவி செய்வார் the Lord God shall help you தேவன் உனக்கு கை கொடுப்பாரு Lord God will help you உனக்கு பரலோகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு there is as chance for you to go அவன என்கரேஜ் பண்ணி அவன அந்த வலது கையை கொடுத்து தூக்கி விட்டான் அவன் எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சான் he is walking after he is also given his right hand encourage him நாம யாருக்கெல்லாம் கை கொடுக்கலையோ அதெல்லாம் தேவன் கை கொடுத்திருக்கிறார் அது all the people who have not given அந்த hand the Lord has given his hand at him Mark 9 ஆம் அதிகாரம் 27 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது மார்க் 9:27 when you read பிசாசு பிடித்த அந்த ஆவியினால் அலக்களை போட்டு கீழே விழுந்த மனிதனை இயேசு கை கொடுத்து தூக்கி விட்டார் The man who was so devil possessed dominated by the devil he fall fell down Jesus Christ gave his hand and lifted him up நீங்க யாருக்கெல்லாம் கை கொடுக்க மாட்டீங்களோ அதெல்லாம் இயேசு கை கொடுக்கிறார் And who the people who are not giving hand Jesus Christ will give his hand to them பவுலுக்கு கை கொடுக்க ஆள் இல்லை There is no person to give hand to Paul சிம்சோனுக்கு கை கொடுக்க இஸ்ரவேலர் இல்லை There is no Israel to give hand to Samson அந்த சப்பானிக்கு கை கொடுக்க உறவினர்கள் இல்லை There is no relation to give hand to the lame man இந்த பிசாசு பிடித்தவனுக்கு கை கொடுக்க யாரும் இல்லை no one was ready to give hand unto the devil possessed man ஆனால் அந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கு இயேசு கை கொடுத்தார் but unto the devil possessed man jesus christ gave his hand Mark 1:31 ல பார்க்கும் பொழுது when we read mark 1:31 ஜுரத்தினால பாதிக்கப்பட்ட அந்த பேதுருவின் மாமிக்கு இயேசு கை கொடுத்தார் jesus christ also gave the hand unto the woman the woman the mother in law இது எதை காண்பிக்கிறது கவனிங்க இது எதை காண்பிக்கிறது they show this வியாதி பட்டா கை கொடுக்க மாட்டாங்க so when they are this is they will not give hand மிஷன்ல கூட அது ஒரு கான்செப்ட் மாதிரி வந்துருச்சு even in the machine like a concept it is நல்லா இருக்குற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் நல்லா இல்லனா அவ்வளவுதான் அப்படியே வண்டிய ஓரம் கட்டி தள்ளி uh, விடுவாங்க till they are good they will be going on running if they are not good mean you have to just push them back நல்ல டாப் போஸ்ட்ல இருந்து தான் தப்பிட்டான் ஒரு நல்ல டாப் போஸ்ட்ல இருந்தா தப்பிடுவான் if they are in the top post they can escape இல்லனா குடும்பத்துல கூட அப்படியே உரம் even in the family they will be just put astray பட்ட நேரத்துல கை கொடுக்கிறது தேவனுடைய வேலை தான் it is the work of the law at the time of your sickness he will give you hand முதலாம் சாமுவேல் 30 ஆம் அதிகாரத்துல in first samuel chapter 30 13 ஆம் வசனத்துல verse 13 அங்கே ஒரு மனிதன் வியாதி பட்டான் என்று சொல்லி அவனுடைய எஜமான் அவனை கை கைவிட்டுட்டு போயிட்டான் here after being a man he was sick the master of him left him and went எப்படி இருக்கும் பாருங்க how it would be யுத்தகலத்துக்கு வந்தவன் the man he came to the battlefield தேவனுடைய கொள்ளையடிக்கும்படியாக வந்தவன் he came to got the spoil எஜமான் கூடயே வந்தவன் he came with the master of him இப்போ அவன் வியாதி போட்டுட்டான் now he became sick பாருங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம அவன் எங்க விட்டாச்சு அங்கேயே வழியிலேயே காட்டிலே விட்டு போயிட்டான் without any mercy or pity on the forest itself he was left எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் what a pathetic situation நான் காலையில படிச்சேன் வியாதிப்பட்ட அவனை கை விட்டுட்டானார் early morning i read that after he became sick they he was left out இங்க பேதுருடைய மாமியார் மாமியார் யார் மதிப்பா so who was the mother in law peter மாமியார் நல்ல காலத்திலேயே மதிக்க மாட்டாங்க even nobody will respect the mother in law ஏன்னா இவங்க வந்து அதுக்கு முன்னால பயங்கர சேட்டை பண்ணுவாங்க because they will be doing all lot of mischief before that அதனால கடைசி காலம் நாள் வரும்னு இவங்களுக்கு மறந்து போயிருது they will be just forgetting that they are also going to get the lost days அந்த மாமியார்ங்கிறது ஒரு பெரிய போர்டுன்னு நினைச்சுக்கறாங்க they are thinking it's great name or sign board the uh, mother in law அது வச்சிட்டு ஒரு ஆட்டம் ஆடி முடிப்பாங்க ஒரு 10 வருஷத்துல வண்டி டவுன் ஆயிடும் அதுக்கு பிறகு மருமக கையில தான் வழி இல்லாம சிக்கணும் அது இந்த அம்மாமாருக்கு தெரியவே தெரியல this mother they do not know only they have to ensnare the hand of the daughter in law with the with the board of the mother in law they will be just working very greatly for 10 years after they will be இயேசு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் when jesus jesus christ visited their house இங்க பார்த்தா பேதுருடைய மாமி என்ன செஞ்சாச்சே வண்டி ஃபிளாட்ல இருக்கு when you see here the mother in law feet it was uh, the under down பா இயேசு பார்த்தாரு jesus saw that இந்த அம்மாவுக்கு இப்ப பேதுரு கை கொடுக்க மாட்டாரு now peter will not give hand to this mother in law இல்ல பேதுருடைய மகளும் கை கொடுக்க மாட்டாரு the daughter of peter also will not give hand நானும் போயிட்டேனா இவ கடைசி வரைக்கும் செத்தே போய்டுவா if i go also she will die அதனால இயேசு போய் அந்த பேதுருடைய மாமிக்கு என்ன செஞ்சாரு கை கொடுத்து Jesus went and give the hand to the mother in law Peter யாராவது இப்படி மாமியார்ல யாராவது பலவீனப்பட்டு இருந்தீங்கன்னா கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கிறார் is there mother in law those are weak and today the Lord God is giving his hand to you நீங்க அந்த போஸ்டிங்கை சரியா பயன்படுத்துனீங்கன்னா கடைசி காலத்துல உங்களுக்கு கை கொடுப்பார் if you also use the posting in a right manner in the final of your days the Lord God shall giving his hand to you நீங்க வந்து நீங்க வந்து இஷ்டத்துக்கு ஆடிட்டீங்கன்னா கடைசில இஷ்டத்துக்கு ஆட வேண்டியிருக்கும் if you also work as you like means finally you have to work accordingly யோசிச்சு பாருங்க யூ திங்க் இட் ஓவர் ஏசு அந்த ஜரத்தினால் பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட அந்த பெண்ணுக்கு கை கொடுத்தார் Jesus Christ gave hand another woman she was also suffering with the sickness of fever மத்தேயு 14 ஆம் அதிகாரம் 31 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது மத்தேயு 14 31 when we read அமிழ்ந்து கொண்டிருந்த பேதுருவுக்கு இயேசு கை கொடுத்தார் the Jesus Christ also gave the hand another Peter one was sinking கடல் அலை பலமா இருக்கிறதை கண்டு அவன் பயந்தான் he was also caught afraid because the waves of the sea was very was இயேசுவே அமிழ்ந்தேன் என்று கத்தினான் Jesus he shouted Jesus Christ I am drowning உலகத்தில் நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா are you just drowning in this world பாவ உலகத்துல நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா are you drowning in the sinful world பொல்லாத பழக்க வழக்கங்களை நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா are you sinking in the evil characters of you இப்போ இயேசு இயேசு அப்புறம் யார் தூக்க முடியும் சொல்லுங்க there is no Jesus who will lift him up வேற யார் வந்து தூக்குவா Who else will come and lift him up? யோவான் வந்துருவாரா Whether John will come? இல்ல அதே போட்ல தம்பி கூட பிறந்த தம்பி இருக்கான அந்திரயா உடனே அண்ணனேன்னு வந்து விழுந்துருவானா The same boat the Andrew, the own brother is giving, whether will we call him my brother and come? அண்ணா வந்துருவானா Whether the own brother, yellow brother will come? அவன் அங்க இருந்து சொல்வான் தம்பி அந்த அந்திரையா சொல்லுவான் தண்ணியில இறங்கி ஏன் இவன் நடந்தான் So being there, the Andrew will say, Why he has gone down to the water and walked? சாவட்டும்னா சாவுடும் Let him die. யோவான் வந்துருவாரா Whether John will come? கபடற்ற உத்தம இஸ்ரேலும் குதிச்சிருவானா whether the unguiled or the Israel will get jump down ஒருத்தனும் குதிக்க மாட்டான் and will jump அமிழ்ந்து கொண்டிருக்கிறவனை தூக்கி எடுக்கணும்னா ஒரே ஒரு கரம் அது இயேசுவின் கரம் தான் only one hand of the arm of jesus christ will also lift the uh, lift up the person who is drowning உலகம் உன்னை அமிழ்த்த கூடிய ஒரு சக்தி the world is a power to drown you அதுக்கு பிரச்சனைன கண்ணிகள் வச்சிருக்கு there is also the brother snaps of a problem brother பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து உன்னை எப்படியாவது கீழ அமுக்கிரணும் பாப்ப he will also bring a various kinds of conflict and make you to sink down அந்த கடல் அலை மேல் நடக்கிறவர் தான் உனக்கு கை கொடுக்க முடியும் only then the person who walks upon the waves of the sea he can give you her hand மத்தேயு 9 ஆம் அதிகாரம் 25 ஐந்தாம் வசனத்துல மாத்தியூ நைன் டுவெண்டி ஃபைவ் ஒரு ஜபவீரனுடைய மகள் செத்து போய்விட்டார் here the prayer warrior's daughter was die அவனுடைய ஜப வாழ்க்கை செத்து போயிருக்கும் your life of prayer might have have in die ஆனால் கடந்த காலங்களைப் போல நைட்ல ஜெபிக்க முடிகிறதா are you able to pray in the night time like the past days அதிகாலை ஜெபம் உன்னால பண்ண முடிகிறதா are you able to make the morning prayer முந்தைய நாட்களை போல கிடைத்த நேரங்களை ஜெபத்துல கழிக்கிறாயா are you also spending the time like the former days you have spend in prayer முந்தைய காலங்களை போல ஜெபத்துல முழங்கால் போட முடிகிறதா are you able to kneel down in the uh, prayer like the former days of தளராமல் you? உன் கைகளை உன்னால் விரிக்க முடிகிறதா Are you also just stretch your hand without a weary? பதில் கிடைக்கும் வரை ஜெபத்தில் போராட முடிகிறது are able to just strive in the prayer till you get the answer இன்னைக்கு பாருங்க அந்த ஜெப மகள் இறந்து போய் விட்டார் today you see the uh, the man of the prayer warrior's daughter was அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய ஜெப வாழ்க்கை செத்து போய் விட்டது பிலோ ஷே லவ் கோ your life of prayer has been died பன்னிரண்டு வருடமாக இருந்ததான உன்னுடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு செத்து போன நிலவரத்தில் நீ வந்திருக்கிறாய் டுடே கா you have come here as if the level you have been died for the last 12 years you had the life of prayer அந்த பெண்ணுக்கு வயது 12 தே உபா அது உபா தி கால் கஸ் அது ஏஜ் ஆஃப் டுவெல் ஆனால் இப்பொழுது இறந்து விட்டாய் now she has been die கடந்த எட்டு வருஷமா நீ ஜப வீரனா இருந்தாய் இப்பொழுது உன் ஜப வாழ்க்கை செத்து போய் விட்டது for past eight years you have been a prayer warrior now the life of prayer has been died for you உன்னுடைய ஜப வாழ்க்கை செத்து போய் நீ எங்கே போகிறாய் where are you going after your life of prayer has been die இன்னைக்கு தேவ சத்தம் இல்லை today there is no voice of God to you வெளிப்படுத்தல் இல்லை there is no revelation to you ஏவுதல் இல்லை there is no urging to you ஜபத்துக்கு எந்த வாக்குத்தத்தமும் பதில் இல்லை you don't got any response on your prayer for you எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் what a pathetic situation of you காலை தோறும் ஒரு காலத்து காலத்துல உன்னை எழுப்பினாரா இப்ப எழுப்புகிறாரா every morning the lord god wake you up once upon a time whether he is waking you today அந்த ஜெப வாழ்க்கை சிக்காயி இப்போ செத்து போயிடுச்சு the life of prayer has been after it has been sick it is died now இன்னைக்கு உனக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க முடியல today you are not able to pray for 10 minutes at least அந்த மரித்து போன ஜெபவீரனுடைய மகளை இயேசு கை கொடுத்து தூக்கி விட்டு மகளே எழுந்திரு என்று அவனை தூக்கி விட்டார் இது dead daughter of the prayer warrior the lord god jesus christ gave his hand and said daughter you rise up சவுல் பவுலா மாற கை கொடுங்க you give hand unto Saul as to change into Paul பாவிகள் மனம் திரும்ப கை கொடுங்க you have to give hand unto the sinners who we பின்மாற்றக்காரர்கள் ஜெயிக்க கை கொடுங்க you have to just give hand unto the people those who are to be wicked victorious ah backsliders பின்மாற்றக்காரர்கள் ஜெயிக்க கை கொடுங்க you have to give hand unto the backsliders who we get the victorious சத்தியத்தின்படி நடக்க முடியாதவர்கள் நடக்க கை கொடுங்க the people those who are not walk according to the truth you have to give hand unto them to walk according to the truth பிசாசின் பிடியிலே தாக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுங்க you have to give hand unto the people those who are being attacked by the devil வியாதிப்பட்டவர்களுக்கு கை கொடுங்க உலகத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கை கொடுங்க ஜப வாழ்க்கையில மறித்து போனவர்களுக்கு கை கொடுங்க நீ கை கொடுத்தால் கத்தர் உனக்கு கை கொடுப்பார் எனக்கு கை கொடுக்கணும் சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடுங்க நான் ஒரு அஞ்சு நிமிடம் தருவேன் ஒருவேளை நீ இதுவரை மற்றவர்களுக்கு கை கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு நீ கை கைகூடு perhaps you have not given hand unto any people so far give hand unto the people today எனக்கே முடியாம இருக்கு நான் யாருக்குங்க போய் கை கொடுப்பேன் எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கை கொடுத்தா நான் வெளியே வந்துருவேன்னு சொல்லலாம் i even can't just help myself if some four or five people give me help help me i will come out எனக்கு ஒரு ஆள் கை கொடுத்தா போதாது எனக்கு ஏழு பிரச்சனைகள் இருக்கு எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தா முழு சபையும் கை கொடுத்தா தான் வெளியே வருவேன் சொல்லலாம் I have seven or eight problems I no one not is enough but the whole congregation they have to join together and give help பண்ணுவீ ஒரு பையன் கணத்துல போய் விழுந்துட்டான் one boy has fall in the well அப்ப வெளியே இருந்து இவனை சத்தத்தை கேட்டு எல்லாரும் காப்பாத்துறதுக்கு கயிறு உள்ள விட்டாங்க all the people from outside hearing the voice of him they want to just uh, escape from that uh, save him that put the rope in him தம்பி இந்த கயிறை கட்டிக்கோ நாங்க உன்னை தூக்கிடுறோம் they said so boy just uh, you boy just tie this rope we want to just lift you up அவன் சொன்னா நான் கட்டறதெல்லாம் சரிதான் எங்க அப்பாவை கூட்டுவாங்க நான் he said so it is right i'll tie that bring my father அவங்க சொன்னாங்களா எப்பா நீ கட்டறா நான் உன்னை தூக்கிடுறோம் சின்ன பையன் தானே அப்பாவை வேண்டாம் ஒருத்தர் வேண்டாம் நான் தூக்கிடுறேன் சொன்னாங்க they said so you are a small boy no need your father you tie the rope around you that will lift you எங்க அப்பாவை கூட்டு வா கூட்டு வந்தா தான் நான் கயிறை கட்டுவேன் அப்படினா only then if you bring my father i will tie tie the rope he said so சரி அவங்க அப்பா பெரிய பெரிய ஒரு பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் தேடி எப்ப அவன் பையன் கிணத்துல வந்துட்டான் நீ வான்னு சொல்லி கத்துறான்டா சொல்லி அவரை கூட்டு வந்தாங்க so by go when there because of me be very mighty man and brave man because the son has fallen down in well you come இங்க வந்து பார்த்தா அப்பா நோஞ்சான் so when you come here he was a skeleton like அந்த ஆளால இவனை நினைச்ச முடியாது தூக்க முடியாது he cannot even lift him up at all அவன் சொன்னான் எங்க அப்பா வந்துட்டாரான்னு கேட்டான் he asked whether my father has come உடனே மேல இருந்து பையன் அப்பா சொன்னாரு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னாரு from up the father said yes i go come here உடனே கயிறு கீறலாம் கட்டிட்டாங்க தூக்கிட்டாங்க immediately he just tied the rope he lifted he was lifted up வெளிய வந்த உடனே கேட்டாங்க when he came out they said காத்தாடி மாதிரி இருக்காரு உங்க அப்பா இவர் வந்தா தான் தூக்கணும்னு இருக்க நாங்க எல்லாம் உன்னை தூக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டாங்க they asked sir we are your father is like the skeleton he is cannot even only then if he comes அப்பா காத்தாடி மாதிரி இருக்காரோ எலும்பு கூடு மாதிரி இருக்காரோ நீங்க எல்லாரும் விட்டல எங்க அப்பா விடவே மாட்டாரு so whether my father is like a skeleton we all leave my father will not leave at all எங்க அப்பாக்கு சக்தி இருக்கோ இல்லையோ ஆனா எங்க அப்பா நீங்க எல்லாரும் விட்டுட்டா கூட அவர் எலும்பு கூடுமா இருந்தாலும் என்னைய தூக்காம விட மாட்டார் உயிரையே கொடுத்துருவார் whether my father is having ability or strength or not if you all leave my father will not leave at all he says so உன் தகப்பன் உன்னை விட்டுருவாரா whether your father leave you எப்ராயமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் எப்ராயம் how shall I forsake you amen கைவிடுகிற தேவன் அல்ல அவர் கை கொடுக்கிற தேவன் he is not a god to forsake you he is want to give his hand unto you amen தேவன் எனக்கு கை கொடுக்கிறவர் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் கங்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனை துதியுங்கள் கர்த்தாவே இதுவரை எனக்கு கை கொடுத்தீரே இனி மேலும் நீர் கை எடுக்க வல்லவர் whosoever the hope the lord god is able to help me lord you have also given me help so far and after so you have to give me help hallelujah amen எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசுவை கை கொடுக்கும் தெய்வமாய் பார்க்கிறீர்கள் நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் அவர் உனக்கு கை கொடுக்க வல்லவர் ஹலலோயா தேவன் உனக்கு கை கொடுக்க வல்லவர் எல்லாரும் கண்களை மூடி அதர்சனமான கரத்தை நோக்கி பாருங்களேன் அமிழ்ந்து கொண்டிருந்த இறைமையாவுக்கு ஒரு கயிறு வந்தது அலையலோயா அமிழ்ந்து கொண்டிருக்கிற பேதருக்கு இயேசு நேரடியாய் கரத்தை நீட்டினார் கைவிடப்பட்டு ஜுரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பேதருவின் மாமிக்கு ஏசு கரத்தை நீட்டினார் பிசாசு பிடித்தவன் செய்வனால் பாதிக்கப்பட்டவன் குடும்பம் சீரழிந்து போனது என்று ஒதுக்கி வைக்கப்பட்டதான அந்த பிசாசு பிடித்தவனுக்கு ஏசு கை நீட்டினார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அலையலூயா ஆவிக்குரிய ஜீவியத்திலே தோற்று விசுவாசத்திலே தோற்று பரிசுத்திலே குலைச்சலாகி ஜப ஜீவியம் அற்று போய் இருண்டு போன வாழ்ந்து இனிமேல் வாழ்க்கை இல்லை என்கிற நிச்சயத்துக்கு வந்த உனக்கு ஏசு கை கொடுக்கிறார் விசுவாசித்தால் இன்றைக்கு அவருடைய கரத்தை தரிசனத்திலும் பார்க்கலாம் அதரிசனத்திலும் நீ பார்க்கலாம் Rabakati karabala tikarabala tiribiri bir karabala katiri. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Oh, rabakati da karabakati da balakati. ஆ தூதர்களுக்கு கை கொடுக்கவில்லை ஆனால் கத்தர் ஆபரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் நீ கண்களை மூடி யோசித்து பாரு உன் குடும்பத்தில் கத்தர் எத்தனையோ இருக்கு கை கொடுக்காமல் உனக்கு மாத்திரம் கை கொடுத்தார் ஆமாம் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் உன் கூட பிறந்தவனுக்கு கூட கை கொடுக்கலையே அவங்க ஞானிகளாக இருக்கலாம் ஆனால் நீயோ பேதை அவங்க திறமசாலிகள் உனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் கத்தர் உனையை தெரிந்து கொண்டார் உனக்கு கை கொடுத்தார் ஆமேன் ஹலலோயா ஹலலோயா ஹலலோயா கலங்கி பயத்தினால் அமிழ்ந்திடும் பொழுது கரம் நீட்டி பிடித்து அரவணைத்தீ கலங்கி பயத்தினால் அமிழ்ந்திடும் பொழுது கரம் நீட்டி பிடித்து அரவணைத்தீ கருப்புடன் Hallelujah. Sana உண்மையாய் என் குடும்பம் எனக்கு கை கொடுக்கவில்லை என் மனைவி பக்கத்திலேயோ என் புருஷனுடைய பக்கத்திலேயோ என் பிள்ளைகளுடைய பக்கத்திலேயோ என் பெற்றோர்கள் சைட்லேயோ சபை பக்கத்திலேயோ உறவினர்கள் பக்கத்திலேயோ நண்பர்கள் பக்கத்திலேயோ எந்த பக்கத்திலும் இருந்து எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்கள் இல்லை தேவன் ஒருவர் கை கொடுத்தால் மாத்திரமே நான் எழும்பி நிற்க முடியும் அந்த நிலவரத்தில் யாராவது இருந்தால் கைகளை உயர்த்துங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் விடாய்த்து போகாதிருங்கள் அதிரியப்பட்டு போகாதிருங்கள் பின்வாங்கி போகாதிருங்கள் அவன் தேவன் உங்களுக்கு கை கொடுப்பார் வேற யாரும் கை கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே தேவன் உனக்கு கை கொடுப்பார் நீ கடந்த காலங்களில் அநேக ஏழைகளுக்கு கை கொடுத்திருக்கிறாய் அனாதைகளுக்கு நீ கை கொடுத்திருக்கிறாய் ஊழியத்துக்கு நீ கை கொடுத்திருக்கிறாய் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ கை கொடுத்திருக்கிறாய் நிச்சயம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவன் கை கொடுப்பார் இந்த கை உயர்த்தினவர்களுக்கு கத்தர் உதவி செய்ய முடியாய் ஒரு அற்புதமான செயலை நடப்பித்து அவர்களை தூக்கி எடுக்க முடியாய் ஒரு விசை எல்லாரும் போராடி ஜோம் பண்ணுவோம்